الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد وعن أبي سعيد سعد بن مالك بن سنان الخدري رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال لا ضرر ولا ضرار حديث حسن رواه ابن ماجه والدار قطني يا مسلم قليل இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸு அர்பாயின் நாவி என்ற இந்த புத்தகத்திலிருந்து முப்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இந்த பார்க்கின்றோம் இந்த ஹதீஸு அபு சயீதுல் குதிரி ரவியல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார் தீங்கழிக்கவும் கூடாது தீங்கிற்கு பழி வாங்கவும் கூடாது இந்த ஹதீஸ் இபின் மாஜாவில் வரக்கூடிய ஹசன் தரஜாவில் இருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸாக இருக்கின்றது அன்பு கூறுகளே நபிகள் நாயகம் சொல்லா அலைய செல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் ஒரு சிறப்பு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால் சிறிய வார்த்தையில் நிறைய அர்த்தங்களையும் விளக்கங்களையும் அவர்கள் கூறுவார்கள் அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துவார்கள் எடுத்துக்காட்டாக புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய மற்ற பல ஹதீஸ் நூல் ஹதீ நூல்களில் வரக்கூடிய முதல் ஹதீஸ் இன் அமல் ஆனாலு பின் அனைத்து அமல்களின் அடிப்படை நம்முடைய எண்ணத்தில் இருக்கின்றது இது சுருக்கமான ஒரு வார்த்தை ஆனால் இதில் நாம் இதனுடைய அர்த்தங்களை பார்த்தோம் என்றால் மிகவும் பரவலாக இருக்கும் இதை மிகவும் எல்லா விஷயத்தையும் அடங்கக்கூடியதாக இருக்கும் அதே போல இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்லா கூறினார்கள் லா வராரா கூடாது யாருக்கும் நாம் தீங்கழிக்க கூடாது ஒலா விரா தீங்கு ஒருவர் அளித்தார் அதற்கு பழியை நாம் வாங்கக்கூடாது இது மார்க்கத்தில் மிகவும் அடிப்படையான மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா என்று சொல்லலாம் ஒரு சட்டம் என்று சொல்லலாம் என்றால் இதில் நாம் பார்த்தோம் என்றால் எல்லா விஷயங்களிலும் அடங்கிவிடும் மக்களுக்கு சிரமத்தை தீங்களிக்கவும் கூடாது தீங்களிக்கு பிறகு என்று அதற்கு பழியையும் வாங்கக்கூடாது முதல் வாராரா இந்த வார்த்தை பொதுவாக தீங்களிக்கக்கூடிய விஷயம் மனிதன் தன்னுடைய விருப்பம் இல்லாமல் அவன் செய்யக்கூடிய காரியத்தினால் மக்களுக்கு தீங்கு ஏற்படும் விருப்பம் இல்லாமல் இதற்கு வரார் என்று சொல்லப்படும் ஒரு விஷயம் எடுத்துக்காட்டாக வாழைப்பழத்தை தின்னுகின்றான் வாழைப்பழத்தை தின்னுவிட்டு நசுகின்றான் தெருக்களிலும் அல்லது பாதையில் மக்கள் கடக்கக்கூடிய பாதையில் போட்டு விடுகின்றான் எதற்காக போடுகின்றான் அவன் மக்களுக்கு மக்களை சிரமப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமல்ல ஒரு சோர்வுனாலும் அல்லது எங்கே போயிட்டு போடணும் சரி போட்டு அதெல்லாம் தூக்கிட்டு போகணுமான்னு சொல்லிட்டு என்ன செய்வான் போட்டுட்டு போயிடுவான் அப்போது இங்கு அதனால் மக்களுக்கு தீங்கழிவு அதே போல் பாதையில் மக்கள் சிலம் நடக்கக்கூடிய பாதையில் சிரமம் ஒரு விஷயம் எடுத்துக்காட்ட குப்பை எங்கே குப்பை தொட்டி இங்கே பக்கம் இல்லை அப்படியே போட்டுட்டு போ இப்படி என்று என்ன செய்யலாம் மக்களை நோவினைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் செய்வதில்லை மாறாக ஏதோ சொல்லிட்டு போகிறேன் அதனால் மக்களுக்கு தீங்கு ஏற்படுகின்றது இதற்கு வரார் என்று சொல்லப்படும் இரண்டாவது விரார் என்று இங்கே வார்த்தை சொல்லப்பட்டது என்றால் மனிதன் வேணுமென்றே மனிதன் அவனுடைய எண்ணத்தில் என்ன இருக்கின்றது ஒருவனை நான் அவனுக்கு தீங்களிக்க வேண்டும் அவனுக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு அவன் அந்த காரியத்தை செய்யணும் ஆக இந்த இரண்டு காரியத்தையும் இந்த இரண்டு தவறுகளையும் அல்லாஹால இங்கு கண்டித்திருக்கின்றார் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் இங்கு இது செய்யக்கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள் இதனுடைய எடுத்துக்காட்டு நான் இதை கூறினேன் அதே போல் இங்கு ஷேக் உசேமின் ரஹிமல்லா அவர்கள் இங்கு சில எடுத்துக்காட்டு கூறியிருக்கின்றார்கள் ஜாஹிலியாவில் இஸ்லாத்து வருவதற்கு முன்னால் உடைய காலத்தில் எப்படி இருந்தது என்றால் பெண்களை சிரமப்படுத்த வேண்டும் என்றால் மனைவியை கணவன் தீங்களிக்க வேண்டும் சிரமத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்வான் என்றால் முதல் தலா கொடுப்பான் அவன் முதல் விவகார தலாக்கை கொடுத்த பிறகு தலாக்குடைய நேரம் அந்த ஒரு மாதம் அந்த ஒரு மாதம் முடிவதற்கு முன்னால் என்ன செய்வான் திரும்பவும் அவளை தன்னுடைய திருமணத்தில் தன்னுடைய இதில் வந்து அவன் திரும்ப அழை அழை அழைத்து கொள்வான் திரும்பவும் என்ன செய்வான் திரும்பவும் தலா கொடுப்பான் திரும்பவும் அந்த நேரம் அந்த அவ்வளவு சொல்லப்பட்ட அந்த வீ நேரத்தை வரும் பொழுது ஒரு வா ஒரு தலாக் என்பது ஒரு மாதம் அல்லது ஒரு பெண் என்பவள் அவள் மாதவிடாய் பிறகு சுத்தமாகிவிட்டால் அதுவரை கணக்கிடப்படக்கூடிய ஒரு அந்த நேரம் அதில் வருவதற்கு முன்னால் இவன் என்ன செய்வான் திரும்ப தலாக்கை எடுத்துக்கணும் இப்படி என்று ஒவ்வொரு நேரத்தையும் என்ன செய்வான் இப்படி தலா கொடுத்து கொடுத்து அவளை திரும்ப தன்னுடைய திருமணத்தில் எதற்காக அவனுடைய நோக்கம் என்ன அவளை சிரமப்படுத்த வேண்டும் அவளுக்கு தீங்களிக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் அதே போல இன்று நாம் பார்க்கும் என்றால் பெண்களிலும் சிலர் கணவர் பிடிக்கவில்லை என்றால் கணவன் மனைவிக்கிடையே ஒத்துப்போகவில்லை என்றால் மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது இரண்டு சாரார்களையும் குடும்பத்தினர்களும் வைத்து நீங்கள் முடிந்தால் அவர்களுக்கு சேர்க்க வேண்டும் இல்லை அவர்களால் சேர்க்க முடியாது என்பொழுது நல்ல முறையில் நீங்கள் அவர்களுக்கு விட்டுவிடுங்கள் என்று மார்க்கம் கூடுகின்றது ஒன்று நீங்களுடைய திருமணத்தில் நீங்கள் பெண்ணை வைக்க வேண்டுமென்றால் நல்ல முறையில் வையுங்கள் அவர்களுக்குடைய உரிமையை நீங்கள் கொடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் நல்ல முறையாக அதை விட்டு விடுங்கள் ஆனால் என்ன செய்கின்றாங்க இதனால் சில இங்கு ஒரு பக்கம் கணவர்கள் மனைவி என்ன செய்கின்றாங்க திருமணம் அவங்க விரும்ப அவருக்கு கணவரிடம் இருப்பது விருப்பம் இல்லை ஆனால் என்ன செய்கிறது இவருக்கு எப்படியாவது தீங்கழிக்கணும் போயிட்டு கேஸில் போட்டு போ அந்த கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டுருவது ஒன்றுமே இல்லை பிடிக்கிறனா முடிச்சது மார்க்கும் விலகுவாங்க என்ன அதுக்கு கோர்ட்டில் போய் கேஸு போட்டு அதை சுத்த வைக்கிறது சிரமமாக ஆக்குவது அது இல்லாமல் சில இவ்வளோ லட்சம் கொடுத்தாதான் நான் விவகாரத்தில் சைன் போடுவேன் இப்படி என்று சிரமம் அவ அந்த பெண்ணுக்கும் கணவர் கூட வாழ்வதற்கு விருப்பம் இல்லை ஆனால் என்ன எப்படியாவது பழி வாங்கணும் எப்படியா இவருக்கு சிரமத்தை கொடுக்கணும் இவருக்கு அழிவை ஏற்படுத்தணும் என்று என்ன செய்யணும் ஒரு காரணத்தை கொண்டு செய்யும் இதுவும் தவறு இதுவும் தவறு ஒரு சிரத்தில் இங்கு நாம் எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் நாம் மக்களுக்கு சிரமத்தையும் ஏற்படுத்தக்கூடாது அதே போல காரணத்தை கொண்டு இவர் எனக்கு சிரமத்தை ஏற்ப அதனால் நான் இவருக்கு ஏற்படுத்துவேன் சிரமத்தை ஏற்படுத்துவேன் இவருக்கு அழிவை ஏற்படுத்துவேன் என்று நாம் இதுவும் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லா நமக்கு இங்கே எடுத்துக்காட்டு கூறினார்கள் அதே போல் இன்னொரு எடுத்துக்காட்டு இங்கே ஷேக் உசைமின் ரஹிம் அல்லா கூறினார்கள் மனிதன் ஒரு மனிதன் ஒரு சந்தை இறப்பதற்கு முன்னால் ஏனென்றால் அவன் இறந்த பிறகு அவனுடைய வா வாரிசு அவனுடைய சொத்துக்கள் வாரிசுகளுக்கு செல்லும் அவன் என்ன எழுதி விடுவான் மொழி என்ன எழுதி விடுவான் என்றால் என்னுடைய மரணத்திற்கு பிறகு பாதி சொத்து இவனுக்கு நான் வசிய செஞ்சிட்டேன் நான் எழுதிட்டேன் என்னுடைய மரணத்திற்கு பிறகு இருக்கு யார் ஒன்றும் உறவே இல்லை உறவே இல்லை யாரோ ஒருத்தருக்கு என்னென்னா இயல்புறீங்க எந்த காரணம் என்ன நோக்கம் என்றால் என்னுடைய பசங்க என்ன பார்க்கல என்னுடைய உறவு யார் யார் யாருக்கு உரிமை வருமோ அந்த சொத்து வருமோ அவங்களாம் என்ன கவனிக்க இவங்களை எப்பயாவது சிரமத்தில் போடணும் இவங்களுக்கு அழிவை ஏற்படுத்தணும் தீங்கு ஏற்படுத்தணும் என்ற நோக்கத்தில் என்ன செய்கின்றான் அங்கு அதை மொய் கடைசி ஆயுள் மொய் எழுதுவீர்கள் அது தவறு ஏனென்றால் இறந்த பிறகு மனிதன் அந்த சொத்து அவனுடைய சொத்து அல்ல அது அவருடைய உரிமையாளருக்கு அவருடைய வாரிசுகளுடைய சொத்து அவருடைய சொத்து என்ன எதை உண்ணானோ எதை சாப்பிட்டானோ எதை செலவு செய்தானோ தானம் தரம் செய்ய அதுதான் அவருக்கு அவனுடைய சொத்து இறந்த பிறகு அவனுடைய சொத்து இல்லை ஆனால் என்ன செய்வார்கள் சிலர் இப்படி செய்கின்றார்கள் ஆக லா வரரா மக்களை தீ தீங்களிக்கவும் கூடாது பிறகு தீங்கிற்கு பதில் அதற்கு பழியை வாங்கவும் கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் நமக்கு இங்கு உபதேசம் செய்திருக்கின்றார்கள் ஆக மார்க்கத்தில் நான் சிரித்து பார்த்தோம் என்றால் சுஹான் அல்லா don't harm anyone don't get the harm நீ யாருக்கும் சிரமத்தை கொடுக்காத யாரிடம் நீ சிரமத்தை பெற்றுக்கொள்ளாது இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இதனால் தான் அல்லாஹு தாலா ஹதீஸ் குத்ஸை நாம் பா பார்த்தோம் யா ஐபாதி அல்லாஹ் தன்னுடைய திரு அடியார்களை பார்த்து கூறுகிறேன் யா ஐபாதி என்னுடைய அடியார்களே இன்னி ஹர்ரம் துல்ம அலா நர்சி என் மீது அநியாயம் செய்வதை நான் ஹராமாக்கி கொண்டேன் அல்லாவை அல்லாஹ் எதை நாடுகின்றானோ செய்யக்கூடியவன் அவரிடம் யாரும் கேட்க முடியாது ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அந்த நீதி அவ்வளவு சிறந்தவனாக இருக்கின்றான் நீதியை நிலைநாட்டக்கூடியவன் அவன் என்ன செய்கின்றான் என் மீது நான் அநியாயம் செய்வதை ஹராமாக்கி கொண்டேன் பல அது நீங்களும் உங்கள் மீதும் நான் ஹராமாக்கியிருக்கின்றேன் தடை செய்திருக்கின்றேன் நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது ஃபலா தவாலமோ ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லாது கூறியதாக அல்லாஹு தாலா இந்த ஹரீசு குட்சியில் கூறுகின்றன ஆக அன்புக்குறவர்களே நாம் முடிந்தால் நம் நம்முடைய உறவினர்களுக்கு உற்றார்களுக்கு அண்டை வீட்டினருக்கு சொந்தக்காரங்களுக்கு சகோதரர்களுக்கு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முடிந்தால் நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களும் அவர்களுக்கு தீங்கை அளிக்கக்கூடியவர்களும் நாம் இருக்கக்கூடாது முஸ்லீம் என்ற ஒரு சமுதாயம் என்பதே எங்கெல்லாம் முஸ்லீம் இருப்பானோ அங்கு ஹயிரும் நலன்தான் இருக்கும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கின்றேன் நாம் பயணம் செல்லும் பொழுது துவாவை கேட்கின்றோம் அந்த பயணத்துடைய துவாவில் என்ன இருக்குது اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكآبة المنظر وسوء المنقلب يا الله நான் மிகவும் ஒரு அருவறுக்கத்தக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தது பார்ப்பதிலிருந்து என்னை பாதுகாப்பு என்ன திடீரென்று ஆக்சிடெண்ட் ஆகுவது மிக மோசமான நிலைமையில் அந்த அந்த நிலைமைகளை பார்ப்பதிலிருந்து என்னை பாதுகாப்பு எனக்கு பாதுகாத்து விடு என்று கேட்கக்கூடியதுவா என்ன அர்த்தம் அவன் மனிதன் முஸ்லீம் தனக்காக மட்டும் கேட்பதில்லை என்ன சொல்கின்ற அந்த துவாவில் யாரும் என்னுடைய சுற்றுச்சூழல் என்னுடைய சர்க்கிளை வந்து பாதுகாப்பு நான் எங்கெல்லாம் செல்கின்றேனோ அங்கே இருக்கக்கூடிய சொசைட்டி அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்கள் நான் அதை பாதுகாப்பு எதை எங்கும் நான் ஆக்சிடெண்ட்டை பார்க்கக்கூடாது மிகவும் சிரமமான ஒரு விஷயம் மிக அருவறுக்கத்தக்க விஷயம் அல்லது மனசை புண்படுத்தக்கூடிய விஷயத்தை நான் பார்க்காத அளவுக்கு என்னை பாதுகாப்புன்னு சொல்லக்கூடியது என்ன அவன் எங்கெல்லாம் செல்கின்றான் முஸ்லீம் யா அல்லா அங்கெல்லாம் பாதுகாப்பாக நிறைவி ஆக முஸ்லீம் என்பவன் தீங்களிக்கக்கூடியவன் அல்ல மக்களுக்கு சிரமத்தை சொல்ல குடிக்கக்கூடியவனும் அல்ல தீங்கு அளிக்கக்கூடியவனும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய குழந்தைக்கோ தன்னுடைய பெற்றாருக்கோ தன்னுடைய பெற்றோர்களுக்கோ தன்னுடைய உண்ட உறவினர்களுக்கோ அண்டை வீட்டினருக்கோ எப்படி செலுத்த முடியும் எப்படி தீங்கை செய்யும்பொழுது ஒரு முஸ்லீம் ஆக இங்கு மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா சொல்லப்படுகின்றது ஒரு சட்டத்தை சொல்லப்படுகின்றது தீங்கை அழிக்கக்கூடாது தீங்கிற்கு பழி அதற்கு பழியும் வாங்கக்கூடாது அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடியவருக்கும் இந்த சொல்லப்பட்ட இந்த உபதேசம் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கை கொடுப்பானாக அல்லாஹ் தாலா நமக்கு நாம் எங்கிருந்தாலும் முஸ்லீம்கள் எங்கிருந்தாலும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் இந்த மனித குலத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தம்மை ஆக்கட்டும் சுஹானகுல்லாமா அல்லாஹ் அஷதல்லா இல்லா இல்லா கவா தூபு இல்லை